என்பது மிக அவசியமாக இருக்கின்றது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த உலக குறிப்பாக இப்போ வாழக்கூடிய நிலை எப்படி என்றால் முழுமையாக மெட்டீரியலிசமாக இருக்கின்றது எதை பார்த்தோம் என்றாலும் ஏதாவது ஒரு எனக்கு பலன் இருந்தால் நாம் அங்கு செய்யக்கூடியதும் அது ஏதாவது நமக்கு கிடைக்கும் என்றால் வாழக்கூடிய ஒரு நிலை மனிதனுடைய நிலை இருக்கின்றது அதனால் மனிதனுடைய இதயம் மிகவும் மிகவும் கடுமையாக ஆகி மிகவும் அவன் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை இழந்த நிலையில் இருக்கின்றான் அதே போல ஈமான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயமும் ஈமா மீன்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே இருக்கின்றது எந்த ஈமானை அல்லாஹ் அபுல் ஆலமின் நம்முடைய உள்ளத்தில் அவன் பதிய பதிய வச்செய்தானோ இலை இலைக்குமுல் ஈமான் அல்லாஹ் தாலா ஈமானை நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுத்தான் நாம நேசிக்கவில்லை மாறாக அல்லாஹோ தாலா இந்த ஈமானையும் நல்ல அமல்களையும் நேசிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹத்த நமக்கு கொடுத்தான் இலை இலைக்குமுல் குஃப்ரா ஒல் ஃபுசூக ஒல் பிறகு மானக்கேடான விஷயமும் பாவம் மற்றும் பட்ட விஷயங்கள் எல்லாம் வெறுக்கக்கூடிய தன்மையும் அல்லாஹத்த நம்முடைய உள்ளத்தில் வைத்தான் ஆனால் என்ன ஆகின்றது ஏன் இது நேர்மறையாக இருக்கின்றது சுபானல்லா நாம் பார்க்கின்றோம் மனிதன் அவன் நல்ல இருந்து அவன் விரந்து விரண்டு கொண்டே இருக்கின்றான் விரண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றான் எதுவரை என்றால் சில நேரத்தில் மனிதன் நல்ல நல்லமல்களை ஒரு பாரமாக கருதுகின்றான் அதே பாவத்தை எந்த பாவத்தை எல்லாத்தால வெறுக்கக்கூடிய விஷயமாக ஆக்கினானோ அதை விரும்பக்கூடியதாக ஆகிவிட்டான் மனிதன் எதுவரை என்றால் அதில் அவன் ருசியை உணர்கின்றான் அதில் அவன் நிம்மதியையும் ராகத்தையும் உணர்கின்றான் ஏன் இந்த மாற்றம் அல்லாஹ் நமக்கு ஈமானை கொண்டு மஹப்பாத்தை மொஹப்பத்தையும் அந்த உள்ளத்தையும் ஏற்படுத்தினான் மா வானக்கேடான மற்றும் பாவங்களில் வெறுக்கக்கூடிய விஷயத்தை ஆக்கினான் என்றால் இப்பொழுது இது ஆப்போசிட்டாக ஆகிவிட்டது அந்த அடிப்படை அதனால நாம் நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறீர்களே அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் அஸ்யாமு அசலாஹல் போலும் நோன்பும் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயம் ஆம் அன்புக்குறவிலே நோன்பு என்பது நம்முடைய உடலுக்கு மற்றும் இது சீர்படுத்தக்கூடியதோ நம்மை செம்மைப்படுத்தக்கூடியது மட்டுமல்ல நம்முடைய உள்ளத்தையே சீர்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகையால் தான் நாம் இன்று கூட நாம் தராவில் இருக்கும் பொழுது தொழுதும் நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த ஆயத் யா யுவல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் ஈமான் கொண்டோர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்படி இதற்கு முன்னால் சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது எதற்காக என்ன பலன் லஅல்லகும் தத்தகோன் உங்களுக்கு நீங்கள் இறைச்சமானவர்களாக ஆவீர்கள் தக்குவாதாரிகளாக ஆகுவீர்கள் அல்லாவை அஞ்சி வாழக்கூடிய வாழ்வை வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று அப்போ அல்லாவை அஞ்சி வாழக்கூடிய நிலை எப்பொழுது நம்முடைய உள்ளம் சீராக இருக்குமே ஆனால் தான் அப்போ இந்த நோன்பை கொண்டு அல்லாஹோ சால நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த விரும்புகின்றான் இந்த உள்ளத்தில் கசடுகளும் கழிவுகளையும் நிறைந்த இந்த உள்ளத்தை அல்லாஹோ சால ரமதானை கொடுத்து நோன்பை கொடுத்து சால தால நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்த விரும்புகின்றான் ஆகையால் தான் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேசம் கூறினார்கள் இன்னல்லாஹ லா எந்தொரு இலா ஜச இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவாரிக்கும் அல்லாஹு தல உங்களுடைய உடல் உடலுடைய ஒரு அதில் இருக்கக்கூடிய தோற்றமோ அல்லது உங்களுடைய முகத்தின் அழகு அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை வலாக்கி எந்தூர் இலா குலூபிக்கும் அமாலிக்கும் உங்களுடைய இதயங்களை அல்லாஹ் பார்க்கின்றான் உங்களுடைய அமல்களை அல்லாஹ் பார்க்கின்றான் இப்போ இந்த ஹதீஸில் அறிவது அல்லாஹூ சாலா நம்முடைய இதயத்தின் அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையில் நம்முடைய அமல்களை அல்லாஹு சாலா பார்க்க விரும்புகின்றான் ஆகையால் தான் மோமின்களுக்கு ஈமான் கொண்டோர்களுக்கு நபி சொல்லா அலிஸ்லம் அதிகமாக கட்டுத்தந்த துராவில் ஒன்று என்ன உள்ளத்தை சீர்படுத்துவதற்காக நீங்கள் அதிகமாக துவா கேளுங்கள் ரொம்பனா லா துசிய குலூபனா பேத இது ஹதைத்தனா யா அல்லா என்னுடைய எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துவிட்டு நேர்வழியை எங்களுக்கு செலுத்திவிட்டு கொடுத்துவிட்டு நீ எங்களை நேர்வழியிலிருந்து திசை திருப்பி விடாதே எங்களுடைய இடயத்தை நீ கடுமையாக ஆக்கிவிடாதே என்று நாம் ஒவ்வொரு நேரத்திலும் துவா கேட்கின்றோம் அது மட்டுமல்ல நபி சொல்லாஹ் அலிஸ்ல நமக்கு கற்று தந்த துவா அல்லாஹும் ஹப்பிப் இலைனல் ஈமா யா அல்லாஹ் ஈமானை நாம் விரும்பக்கூடியவர்களாக நம்மை நமக்கு ஆக்குவாயாக ஒக்கர்ரே இலைனா الكفر அதே போல அல்லாஹை நிராகரிப்பதும் அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை வெறுக்கக்கூடிய நிலையை எங்களுக்கு கொடுப்பாயாக என்று நபி சொல்லா லேசம் கட்டத்தந்தார்கள் அதே போல பிரபலமான அந்த துவாவும் நபி சொல்லா அலிசம் கட்டுத்தந்தார்கள் யா முகல்லிபல் குலூம் சப்பில் கல்வி அலாதீனிக் தீனிக் இதயங்களை திரட்டக்கூடியவனை என்னுடைய இதயத்தை நீ மார்க்கத்தில் நிலையாக வைப்பாயாக ஒயா முசர்ரிஃபல் குலூம் சர்ரிஃப் கல்வி அலா பாத்திக் இதயத்தை திருப்பக்கூடியவனே என்னுடைய இதயத்தை உன்னை அடிப்ப பணிவதற்கும் உன்னை உன்னுடைய கட்டளையின் பிரகாரம் கட்டுப்படுவதற்கும் என் என்னுடைய இதே தினி திருப்போவாயாக என்று நபிசல்லா அலிஸ் நமக்கு துவா கட்டுக்கொள் ஏன் இவ்வளவு துவா அனைத்துமே ஒரு உள்ளத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவதற்காகவும் நம்முடைய உள்ளத்தை செம்மையாக வைப்பதற்காக இவ்வளவு துவா ஏன் சொல்லப்பட்டது என்றால் நிறைய காரணங்கள் இருக்கின்றது அதில் ஆறு விஷயங்களை அறிந்து சுருக்கமாக நாம் முடித்துக் கொள்ளலாம் முதல் விஷயம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த இதயத்தை பார்க்கும் பொழுது அன்புக்குறர்களே முதல் விஷயம் இந்த இதயம்தான் நம்முடைய அமல்களுக்கும் நம்முடைய கொள்கைக்கும் அடிப்படையான ஒரு இடம் நம்முடைய அமல்கள் நம்முடைய கொள்கை நம்முடைய ஈமான் நம்முடைய தௌஹீது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம் அகீதா சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமும் இது இதயத்தில் சார்ந்ததாக இருக்கின்றது இதுதான் இதயம் என்பது ஒரு ஹப் ஒரு சர்வரை போன்றது இந்த சர்வர் சரியாக இருந்தால்தான் மற்ற கனெக்ஷன் சரியாக இருக்கும் அப்போ நம்ம இதயம் என்பது நம்முடைய உள்ளம் என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் ஆக இருக்கின்றது நம்முடைய அமல்களை சீர்படுத்துவதற்கும் நம்முடைய ஈமானை சீர்படுத்துவதற்காகவும் ஆகையால் தான் நபி சொல்லா அலிசம் சொல்லக்கூடிய அந்த பிரபலமான ஹதீஸ் அலா இன்ன அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஒரு கரித்துண்டு உள்ளது இதா சலு ஹத் சலு ஹல் ஜசது குல்லு அந்த கரித்துண்டு சீராகவும் செம்மையாக ஆகிவிட்டதென்றால் உடல் முழுவதும் சீராகவும் செம்மையாக ஆகி ஆகிவிடும் அது கெட்டுவிட்டதென்றால் அது மோசமான நிலையில் ஆகிவிட்டது என்றால் உடல் முழுவதும் கெட்டுவிடும் அழிந்துவிடும் என்று அல வகியல் பல் அறிந்து கொள்ளுங்கள் அந்த துண்டு இதயம் உள்ளம்தான் உள்ளத்தை கொண்டுதான் அன்பு குழல்களே உள்ளம் சரியாக இருக்குமே ஆனால் அதனுடைய வெளித்தோற்றம் நம்முடைய உடலில் தெரியும் மனதில் நாம் என்ன எண்ணுகின்றோமோ அது வெளிப்படையில் நாம் நம்முடைய உறுப்புகளால் செய்கின்றோம் இல்லை என்றால் மனிதன் ஒருவன் விஷயத்தை எண்ணிக்கிட்டு அதற்கு முரணாக செய்வது என்பது அது முனாஃபிக்குடைய ஒரு நிலைமையாக ஆகும் இப்போ முதல் விஷயம் நம்முடைய உள்ளம்தான் அடிப்படையானது இதை நாம் சீர்படுத்த வேண்டும் இந்த நோன்பை கொண்டு நாம் இதை சிம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது நம்முடைய அஜருக்கும் நம்முடைய கூலிக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்துடைய எவ்வளவு அளவு ஈமான் உள்ளது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் நோன்பாக இருக்கட்டும் தராவி தொழுகையாக இருக்கட்டும் குரானுடைய திலாவத்தாக இருக்கட்டும் தானம் தர்மமாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு நல்லமைகளாக இருக்கட்டும் இதற்கு நன்மையும் கூலியும் நமக்கு கிடைக்கும் என்றால் எந்த எப்பொழுது எந்த அளவு கிடைக்கும் எவ்வளவு நம்முடைய உள்ளத்துடைய சீர் சீரமைப்பு இருக்கின்றதோ நம்முடைய உள்ளம் எவ்வளவு சரியாக இருக்கின்றதோ அதன் பிரகாரம் தான் நமக்கு நன்மை கிடைக்கும் ஆகையால் தான் ஹதீஸ் நாம் பார்க்கும் பொழுது புகாரி மற்றும் முஸ்லீம் புகாரில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் என்னமல் அமாலு பின்னியாஸ் எல்லா அமல்களுடைய அடிப்படை நீயத்தை கொண்டும் எண்ணத்தை கொண்டாக இருக்கின்றது நம்முடைய இன்டென்ஷன் பிரகாரம் தான் இருக்கின்றது நம்முடைய எண்ணம் நம்முடைய உள்ளம் சரியாக இல்லை என்றால் நமக்கு நம்முடைய கூலி முழுமையாக தெரி கிடைக்காது ஆகையால் தான் ஹதீஸில் வருகிற நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் ருப்ப சாயிமின் லைசலஹோ சுயாமுன் இல்ல ஜூஇவன் அதஷ் எத்தனையோ நோம்பாளிகள் அவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை வெறுமே அவர்கள் பட்னியாக இருப்பது மட்டுமே தவிர ஒரு காயிமின் லைசலஹோ மின் கியாமிஹி இல்லல் சஹரி வத்தாம் அதே போல இரவு கால் கடுக்க நின்று துளக்கூடியவனுக்கு அதில் சிலருக்கு எந்த ஒரு பலனும் எந்த ஒரு கூலியும் கிடையாது வெறும் அவர் அவன் தன்னை கலைத்து கொண்டு தனக்கு தன்னை வந்து சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அவன் முழுமையாக கலைத்து விட்டான் இதுதான் அவனுக்கு கிடைக்குமே தவிர அவனுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது அப்போ அன்புக்குறர்களே நம்முடைய உள்ளத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய அமல்களுடைய அஜரும் கூலியும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இதயத்துடைய முக்கியத்துவம் நம்முடைய இதயம் மிக மிக விரைவாக மாறக்கூடியது மிக விரைவாக மாறக்கூடியது எப்பொழுது எந்த நிலை மாறும் என்று தெரியாது மனிதன் சுபான் அல்லா நாம் எத்தனையோ மக்களை பார்த்தோம் எத்தனையோ ஈமான் கொண்டவர்களை பார்த்தோம் அவன் காலையில் அவன் மீனாக இருக்கின்றான் ஆனால் மாலை அடையும் பொழுது அவனுடைய ஈமானவிடம் இல்லாத நிலை இருக்கின்றது அதே போல மாலையில் அவன் மூவினாக இருக்கின்றான் காலையில் பார்க்கும் பொழுது ஈமானுடைய நிலை இல்லாமல் இறந்த நிலையில் நாம் எச்சனையோ பார்த்தோம் அல்லாஹ் அப்போ இந்த இதயம் என்பது சீக்கிரமாக மாற்றக்கூடிய அந்த பச்சோந்தி என்று சொல்லுவோமே அந்த நிறம் மாறக்கூடிய நிலை மாறக்கூடிய ஒரு உள்ளமாக ஒரு விஷயமாக இருக்கின்றது இதை நாம் பராமரிப்பதும் இதை பற்றி நாம் கவனமாக நாம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் என்பது மிக அவசியமாக இருக்கின்றது ஆகையால் தான் நபி சொல்லா அலேசன் சொல்லக்கூடிய ஹதீஸ் இன்ன குலு பனி ஆதம பைன இஸ்வஈன் மின் அசாபி அர் ரஹ்மான் யுக்கல்லிபுக யுக்கல்லிபுஹா கைஃப யஷா நபி சொல்லா அலேசன் கூறினார்கள் ஆதமனுடைய ஆதமின் மகனின் இதயம் அல்லாஹுடைய இரண்டு விரல்களுக்கிடையே உள்ளன அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அதை பிறட்டுகின்றான் அவன் எப்படி யாருக்கு விரும்புகின்றானோ அப்படி அவன் திரட்டி விடுகின்றான் ஆக நாம் எப்பொழுதுமே இந்த இதயத்தை பற்றி நாம நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதை நாம் சீராக செம்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நான்காவது விஷயம் ஏன் இந்த உள்ளத்தை நாம சீர்படுத்த வேண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்றால் நான்காவது விஷயம் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களும் ஷைத்தானுடைய அவனுடைய வேட்டை அனைத்துமே எங்கு ஏற்படும் என்றால் உள்ளத்தில் தான் அவன் ஏற்படுத்துவான் வசவசாவையும் சலசல கலகலப்பையும் விஸ்வரிங்கையும் அவன் என்ன செய்வான் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி நம்மை நல்லமன்களிலிருந்து விளக்க செய்வான் அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புகளும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வஸ்வசாக்கள் நமக்கு எங்கு தெரியும் அதோடையது நம்முடைய அமல்களில் அது வெளிப்படும் ஷைத்தான் செய்யக்கூடிய சலசலப்பு நம்முடைய அமல்களில் அது வெளிப்படும் நம்முடைய அமல்களில் நாம அதில் மிகவும் ஒரு பலவீனமான ஒரு நிலையில் ஆகக்கூடியவர்களாக ஆகியதான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையில் கூறுகின்றான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருவரில் கூறுகின்றான் இவர்களிடம் என்னுடைய சோதனை என்னுடைய சிரமம் இவர்களுக்கு ஏற்படும் பொழுது என்னுடைய சோதனை வரும் பொழுது இவர்கள் ஏன் என்னை அஞ்சவில்லை என்னை நினைக்கவில்லை இப்படி நினைத்திருந்தார்கள் என்றால் அவருடைய நிலை பாதுகாக்கப்படும் அதற்கு வலாக்கின் கசத் குலூபுகும் ஏனென்றால் இவர்கள் ஏன் என்னை எண்ணவில்லை என்னை இன்னும் கொள்ளவில்லை என்றால் என்னை பற்றி நினைக்கவில்லை என்றால் அவர்களுடைய இதயங்கள் கடுமையாகிவிட்டன ஷைத்தான் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை அழகுபடுத்தி அலங்கரித்து காட்டினான் அதை அவர்கள் நல்ல அமல்களும் செய்து கொண்டே இருந்தார்கள் ஷைத்தான் அவர்களை திசை திருப்பியதை அவர்கள் உணரவில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் கூறினார் அப்போ இந்த விஷயத்தில் நாம் அறிய வேண்டும் நம்முடைய நம்முடைய இதயத்தை உள்ளத்தை சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஷைத்தான் அங்கு ஊசலாட்டத்தையும் வசவசாக்களை போட்டு நம்முடைய அமல்களை பாழாக்கவன் முயற்சி செய்வான் ஆகையால் தான் இந்த விஷயத்தை ஆறாவது கடைசியான ஒரு விஷயத்தை ஐந்தாவது விஷயம் இந்த இதயம் என்பது இந்த இதயத்தும் இந்த இதயம் என்பது ஒரு பாத்திரம் போல இதில் முழுமை ஒரு விஷயத்தை நாம இதை வைத்தோம் என்றால் இதை கொண்டு இதை சரியாக முறையில் வைத்தோம் என்றால் தான் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் சரியான முறையில் இதை அணுக முடியும் நாம் இந்த இதயத்தில் நாம் இந்த இதயத்தை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நல்ல அமல்களை செய்வதில் நம்ம சரியான புரிதல் நமக்கு வராது அதனால் அதே போல சத்தியமும் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அந்த தன்மையும் இழந்த நிலையில் ஆகிவிடுவோம் நம்முடைய இதயங்களை நாம் சரியாக பராமரிக்கவில்லை என்றார் ஆகையால் தான் அல்லாஹூ சாலத்துடைய திருமணி சூரத்து நகலுடைய எழுபத்தி எட்டாவது ஆயத்தில் கூறுகின்றான் உங்களுக்கு காது காதுகளை செவிகளை கொடுத்தோம் பிறகு உங்களுடைய உங்களுக்கு கண்களை பார்வைகளை கொடுத்தோம் உங்களுக்கு உள்ளத்தையும் இதயத்தை கொடுத்தும் லல்லக்கும் தஷ்குரோன் இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவீர்கள் என்பதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவன் கொடுத்த நியமத்தை அதற்காகவே பயன்படுத்த வேண்டும் எதற்காக அவன் கொடுத்தானோ அல்லாஹு தலை எதற்காக அனுமதி செய்தானோ அதற்காகவே பயன்படுத்துவது என்பது அல்லாவுக்கு நியமத்தை நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது கடைசியான ஒரு விஷயத்தை கூறி முடித்து விடுகின்றேன் கடைசியாக அடுத்ததாக ஆறாவது விஷயம் இந்த உள்ளத்துடைய முக்கியத்துவமும் இந்த உள்ளத்துடைய அஹமியத்தை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் அல்லாஹு சாலா மறுமை நாளில் கையாம நாளில் தீர்ப்பகத்தில் நம்முடைய உள்ளத்தை பற்றி கேட்பாங்க அல்லாஹு சாலா மறுமை நாளில் அந்த தீர்ப்பு நாளில் மனிதன் தன்னுடைய நிலையை பற்றி அவன் அஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான் யாரை பற்றியும் அவனை அவனுக்கு எந்த ஒரு விஷயம் இருக்காது அவனுடைய அமல்களை பற்றியும் அவனுடைய நிலையை பற்றியே அவன் பயந்து கொண்டிருப்பான் அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு சால அவனுடைய இதயத்தை பற்றியும் உள்ளத்தை பற்றியும் அல்லாஹு தால கேட்பான் இன்ன செம் வல் பஸரா குல்லு உலாய்க கான அன்ஹு நிச்சயமாக இந்த காது செவி எடுத்து செவிப்படுத்தக்கூடிய இந்த காதும் பிறகு கண்களும் பார்க்கக்கூடிய இந்த கண்களும் பிறகு இதயம் உள்ளமும் அங்கு அல்லாஹு சாலாவிடம் இதை பற்றி கேட்கப்படும் அல்லாஹு தாலாவிடம் இதை பற்றி சுவாலாக்க சுவால் கேட்கப்படும் உனக்கு கொடுத்த இந்த விஷயத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்று ஆக அன்புக்குறர்களே இந்த ஒரு இதயத்தை சீர்படுத்துவதற்காக தான் நம்முடைய நோன்பு அல்லாஹு நமக்கு நோன்பு வைத்திருக்கின்றான் இந்த நோன்பு நம்முடைய இதயத்தை சீர்படுத்துகின்றது இந்த நோன்பு நம்முடைய இதயத்தை செம்மைப்படுத்துகின்றது இந்த நோன்பை கொண்டு நாம் தக்குவாதாரிகளாக ஆகின்றோம் இரையச்சம் நம்முடைய மனதில் ஏற்படுகின்றது இந்த நோன்பை கொண்டுதான் மனிதன் பாவத்திலிருந்து விலகுகின்றான் பாவத்திலிருந்து அஞ்சி அவன் இருக்கின்றான் சுபானல்லா சற்று சேர்த்து பாருங்கள் நோன்புடைய நேரத்தில் நோன்பு வைத்துவிட்டு எவ்வளவு நிலைமை இருந்தாலும் சரி அவன் தனிமையில் இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை ஒரு மிடரு தன் ஒரு மிடரு தண்ணீரோ அல்லது ஒரு கவலை உணவோ வந்து சின்ன குழந்தை கூட சாப்பிடுவதில்லை ஏன் அந்த ஏன் வருகின்றது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நிலை அந்த நோன்பு நமக்கு ஏற்படுத்துகின்றது அதுவே நாம் நோன்பு இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கின்றோம் என்ன அது ஒரு ஒரு விஷயம் நோன்பில் இருக்கின்றது சிறு குழந்தையிலிருந்து பெரியோர் வரை எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் நோன்பு வைத்து விட்டால் முடிஞ்சது யார் பார்க்கின்றார்களோ யார் கண்காணிக்கின்றார்களோ இல்லையோ அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த இரையச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்து நாம் எவ்வளவு இக்கட்டான நிலையில் இருந்தாலும் சரி இல்லை இந்த விஷயம் செய்யக்கூடாது என்ற அதை தூண்டுவது நம்முடைய அந்த நோன்பு தான் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துவது இந்த நோன்பாக இருக்கின்றது ஆக இந்த நோன்பை நாம உணர வேண்டும் ரமதானில் நாம் இந்த இந்த நோன்பு வெறுமனே நோன்பு மாதத்திற்காக கிடையாது அல்லாஹுத்தர் நமக்கு ட்ரைனிங்கை கொடுக்கின்றான் மனிதா எப்படி உன்னை நீ நோன்பு நோன்பாளியாக இருக்கும் பொழுது நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நீ கவனித்து சொல்லக்கூடியவனாக இருக்கின்றாயோ பார்க்கக்கூடிய இந்த கண்களை சரியான எந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டோ அதை தான் பார்க்கக்கூடியவனாக இருந்தாயோ காதை கனி எந்த விஷயத்தும் உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதோ அதை தான் நீ கேட்கக்கூடியவனாக இருந்தாயோ அதே போல உன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஆக்கிக் கொள்வாயாக என்றுதான் நமக்கு இந்த நோன்பு நமக்கு காட்டித்தரக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது இது நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்துகின்றது ஆக நம்முடைய எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தை பற்றி மிகவும் கவலை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் உள்ளம் சரியாக இருந்தால் அவனுடைய பாவனை அவனுடைய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக அது ரிசல்ட் வெளியாக தெரியும் உள்ளமே சரியாக இல்லை என்றால் அவனுக்கு எத்துணை நசிஹா செய்தாலும் எத்துணை அவருக்கு வந்து உபதேசம் செய்தாலும் எந்த ஒரு பலனும் இருக்காது ஒரு மனிதனுடைய மாற்றம் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு ஒரு நினைவுற்றில் போதுமானது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார வச்சு நசியா செய்வது என்பது தேவையில்லை ஒரே ஒரு நொடி ஒரே ஒரு வாரத்தை அந்த மனிதனுடைய இதயத்தில் சென்று விட்டது என்றால் கண்டிப்பாக அதோடைய அதோடைய தாக்கம் வரும் ஆக அன்புகளே இந்த ரமதான் ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நோன்பை கொண்டு படிப்பினை என்னுடைய உள்ளத்தை நான் செம்மையாக ஆக்கிக் கொள்வதும் என்னுடைய உள்ளத்தை கசடு மற்றும் பாவங்களிலிருந்து விலகிவதற்காகவும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய உள்ளத்தை பற்றி மிகவும் கவனத்துடன் இருந்து நாம் இந்த நோன்பை கொண்டும் மற்றும் ரமதானுடைய மாதத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்தக்கூடிய தோஃபிக்கு எல்லாம் நமக்கு கொடுத்தல்வானாக சீர்படுத்தப்பட்ட இந்த உள்ளத்தை அல்லாஹு தாலா நிலையாக பதினோரு மாதங்களில் அல்லாஹு தாலா வைப்பானாக அல்லாஹு தாலா ஹயாத் இருக்கும் வரை நம்மை நம்முடைய இதயத்தை ஈமானுடன் வைப்பானாக நமக்கு வஃத் மற்றும் நமக்கு மரணம் என்று எழுதப்படும் எழுதப்பட்ட அந்த நேரத்தில் வரும் பொழுது அல்லாஹ் நமக்கு ஈமானுடன் மௌத்தை நமக்கு கொடுப்பானாக வாஹிர்தாவான் அலமதுல்லாஹி ரபிலா